கற்போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே பூந்தொருளி பெருமானி திருப்பெருந்துறையில என்னை வந்து நீ ஆட்கொண்டாய் நீ ஆட்கொண்டாய் உண்மைதான் அப்படி நீ ஆட்கொள்வதற்கு நான் எனக்கு தகுதி இருக்குதா இல்லையே நெஞ்சம் எப்படி இருக்குது கற்போலும் நெஞ்சம் அருகுநாதர் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் தே இவர் என்னிடத்துல கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தல் இந்த கல்லுன்னா திருவாசகத்தில் கல்லுன்னு எடுத்து ஒருத்தர் நான் பேசலாம் நெஞ்சம் கல்லாம் கண்ணினை மரமாம் தீவினின்னு இருக்கு இப்படி எல்லாம் கற்போலும் நெஞ்சம் என் நெஞ்சம் மிக வலிமையான நெஞ்சம் எதற்கும் உருகாத நெஞ்சம் அப்படிப்பட்ட நெஞ்சத்தை கூட கசிந்து உருகே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி யாரு அப்ப சுவாமி தெரியாது ஆமா ஓதுவார்தனை நன்னெறி குவிப்பது ஆமா வேதம் நான்கினும் இப்பொருளாவது நாதன் நாமனும் இப்படி அந்த கசிவோடு கூட கசிவுன்னா நெஞ்சு கசியணும் அப்படி நெஞ்சம் கசிந்து உருக நீ என்ன செய்தாய் கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி பெருமானே என் நெஞ்சில் புகுந்தது என்னுடைய தகுதி நோக்கி இல்லப்பா உன் கருணையினால் தான் இந்த ஆன்மா கரையேற்றம் போனா போனான் என்று என் மேல வைத்த அந்த அன்பு என்று நெஞ்சுக்குள்ள இருக்கிற இல்லைன்னா எனக்கு என்னப்பா தகுதி ஒரு தகுதியும் இல்லையே அது தகுதி பாருங்க இவ்வளவு தகுதி உடையவங்க எல்லாம் தகுதி இல்லைன்னு சொன்னா நாமெல்லாம் எதை சொல்றது எதை சொல்றது தெரியல தற்போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே பூந்தருளி நற்பார்படுத்து நற்பார்படுத்தினர் நான் எங்க இருந்தேன் மாண்புமிகு அமைச்சராயிருந்தேன் அது மாண்புமிகு அமைச்சர் நட்பார்படுதல இல்ல தலைமை அமைச்சர் என்ன சொல்றா அதுக்கு வேண்டி தோப்பு அனுப்ப வேண்டியிருக்கு அங்கே எதியமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் அல்லவா இது பாருக்குது ஆனா மாண்புமிகு அப்படியே இருந்தா அப்படியே சரி உண்மையிலேயே பெரிய மாண்புமிகு அமைச்சரா இருந்தா கூட அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஆன்மா கரையறதுக்கு வழியா இல்லையே அதனால அந்த மாதிரி இருந்த எண்ணெய் அவற்றையெல்லாம் உலகியல் வழிபட்ட எண்ணெய் தடுத்து அருளியல் வழிபடுமாறு செய்தாய் என்னை தடுத்து ஆட்கொண்டாய் கற்போலும் நெஞ்சம் கதிந்துருக கருணையினால் நிற்பானை போல என் நெஞ்சினுள்ளே பூந்தருளி நற்பாற்படுத்து என்னை நாடறிய நாடெல்லாம் தெரிஞ்சது சரிங்களா ஏன் நாடவர் படித்துறை பூனதுவாக என்கிறார் இப்ப நாடுகளாம் தெரியும் இவர் பார்த்தார் நல்ல அமைச்சராக இருந்தார் இந்த குதிரை வாங்க போனதுல பாருங்க அதுல இருந்து என்னமோ தெரியல இந்த மாதிரி அமைச்சராக விட்டார் திருப்பரந்தூர திருப்பரந்தூர திரும்ப கிடக்கிறாருன்னா நான் சொந்த ஊர் கூட திருவாதூர் கூட வரல திருப்பரந்தூரே பித்தா கிடக்கிறார் அப்படி போட்டுதான் ஏன் என்னை அப்படி இருந்து தடுத்து ஆட்கொண்ட பெருமானதுனால எனவே படுத்து என்னை நாடறியத்தான் இங்கன் சொற்பாலதானவா தோல் நோக்கும் அடாமோ நான் இப்படியெல்லாம் எண்ணி மகிழுமாறு எனக்கு அந்த அருளை கொடுத்தான் பாப்பா அதெல்லாம் வச்சு தோல் நோக்கம் ஆடுதா ஆடு அப்படின்னு நிலம் நீட்டி நிலம் நீர் நெருப்பு நீல் விசும்பு நிலா நிலாப்பகலோன் புலனாகம் ஐந்தனும் புலனாம் ஐந்தனோடும் என் வகையாய் புணர்ந்து நின்றான் அல்ல பானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிரியுமாய் உண்மையும் மண் பல அப்படி பேசுவார் இங்கேயும் பேசுறார் நிலமாக நீராக நெருப்பாக விசும்பாக நிலாவாக சூரியனாக பகலோன் புலனாய ஐந்த ஐந்தனோடு புலன என்ன இந்த ஐம்புலனாகவும் இருக்கிறான் இப்படி எல்லாம் இருந்து என் வகையாய் புணர்ந்து நின்றான் யார் அவன் உலகு ஏழ் என திசை பத்தன தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தொல் நோக்கமிடாமும் எப்படி இருக்கான் உலகு ஏழன இந்த உலகத்தை எத்தனை உலகம் சொல்லுவாங்கன்னா ஏழு உலகம் ஏழு உலகம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒன்று திசை எத்தனைன்னு கேட்டா பத்து திசைம்பாங்க பத்துங்கிறது என்னன்னு கேட்டா நாலு திசை குறுக்கு முழுக்கு வடகிழக்கு தென்கிழக்கு பாருங்க அதுல நாலு தான் எட்டு மேலும் கீழும் ரெண்டு பிளஸ் பண்ணா பத்து பத்து திசை இப்படி பத்து திசையோடு கூட நான் இது என் என் வகையாய் புணர்ந்து நின்றான் உலகு ஏழன திசை பத்தன தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா இந்த எட்டு திசைக்கும் சரி அல்லது இந்த பத்து திசைக்கும் சரி யார் இருக்கானார் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவாசகம் ஒருவன் என்னும் ஒருவன் அதனால முன்னால ஒருவன்கிறது அவன் ஒருத்தன் தாங்கிறது அடுத்து வர ஒருவன் ஒப்பற்றவன் ஒப்பற்றவன் ஒருவன் என்னும் படிக்கும்போது நல்லா படிக்கணும்னா ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படி படிக்கணும் ஏன்னா பின்னால வர்ற ஒருவன்கிறது ஒப்பற்றவன் முன்னால வர்றது ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க இதெல்லாம் படிக்கணும் அப்படிப்பட்ட இவ்வளவு உலகத்திற்கும் தான் ஒருவனுமே எல்லாவற்றையும் இயக்கியும் அந்தந்த உயிர்களை எல்லாம் காலப்போக்கில் தன்னுடைய திருவடி சேரவும் ஆட்கொள்கிறாயப்பா அதெல்லாம் நோக்கி பாப்பா இங்கே ஒருத்த தோலை பார்த்து ஒருத்த எங்க செய்கிறா ராஜா அப்படி தோல் நோக்கம் ஆடாமோ அப்புறம் என்ன பண்ணுச்சு பாப்பாலாம் கொஞ்சம் நின்னுது ஏன் பாப்பா நிக்கிற அப்படின்னாரு நாங்க ராத்திரி பூரா ஆடுவோம் தாத்தா நீங்க எல்லாம் வெளியூர் போகணுமே நினைச்சிட்டு <laughs> அப்படியா ராஜா பத்தியா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவு எண்ணம் இருக்குது அதனால சரி பாப்பா அப்படின்னா அடுத்த மாசம் அது மாதிரி வியாழக்கிழமை மூணாவது தரம் முதல் வியாழக்கிழமை இன்னைக்கு எல்லாம் வர்றோம் தாத்தா இதே மாதிரி தோல் நோக்கம் ஆறு தாத்தா அப்படின்னா சரியா வந்துருவீங்களா தான் நாங்கெல்லாம் இருபதாம் நூற்றாண்டு பாப்பா இல்ல தாத்தா ரெண்டாம் நூற்றாண்டு சொன்னா சொன்ன மாதிரி வர்ற பாப்பா தங்கம் தான் தங்கம் முருகா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாலாம் அனுப்பிச்சுட்டோம் இப்போ இப்ப நான் மட்டும் இருக்கிறோம் நாம வீட்டுக்கு போயிட்டு எல்லாமல்ல பரம்பிக உண்ணாமலை உடனாக இருக்கிற அண்ணாமலை பெருமானுடைய திருவடிகளை மனுமடிமைகளால் வணங்கி நம்முடைய திருவாசனை இரண்டாவது பிள்ளை கோயிலிருந்து இப்ப அப்பா இல்ல இங்கேயே வந்து செய்யுங்கப்பா என்று சொல்லி ஆனாலும் அந்த அப்பாவுக்கு உள்ள தப்பாம இங்கதான் இருக்கு அதனால அங்க தனியா இருந்தாக இங்கே ஏகன் அங்கே இங்கே அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படி எல்லாம் இருக்கிற அமைப்பு எனவே முருகப்பெருமான திருவடிகளை மனுமடிமைகளால் வணங்கி இந்த ஏற்பாட்டினை தொடர்ந்து செய்தவர் நம்முடைய மன்றம் அந்த மன்றத்து தலைவியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய ஐயா போன்ற எல்லாம் தம்பி இவர்கள் எல்லாம் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் வணக்கம் கூறி இப்பொழுது நம் திருவாசக பகுதியிலே சென்ற முறையை நிறைவு செய்வதற்கு மேலாக இப்பொழுது நாம் தொடங்கலாம் என்ன என்ன சொன்னீங்க எங்க என்ன ஆறாவது பதினாறு மூணு தானே செஞ்சோம் எனவே தோல் நோக்கம் ஆடாமோ என்பது நாம் அன்னைக்கு முன்னே சொன்னது போல திருவாசகத்தில் தான் அந்த காலத்துல மகளிர் விளையாடிய விளையாட்டு வகையை அடிப்படையாக கொண்டு பெருமானின் போடை விரித்திருக்கிற பாங்கு இருக்கு அது மாதிரி ஒன்பது விளையாட்டுகள் நம்முடைய திருவாசத்தில் இருக்கு அதுல திருவம்பாவையும் ஒண்ணும் அது நீராடம் அதான் அந்த பத்து நாள் நம்ம இருந்து நினைத்து செஞ்சார் இனி தோல் நோக்கம் அமைப்பார்கள் அதுலதான் நமக்கு தோல் நோக்கம் ஆடும் போது அந்த மாதிரி ஒருத்தி இந்த ஒருவள்னு சொல்லப்படாது ஒருவள்ங்கிறது இலக்கணம் அல்ல ஒருத்திங்கணும் அல்லது ஒருவர்ன்ட்டு ஒருத்தி இன்னொருத்தி தோலை பார்த்து கொண்டே அந்த ஆடிக்கிட்டே போய் அப்படியெல்லாம் ஆடி விளையாடும் போது பாடிய இந்த பாடல்கள் எல்லாம் அன்னைக்கு பார்த்தோம் இனி அதுலதான் இப்பொழுது ஆறாவது பாடல் புத்தன் முதலாய புல்லறிவில் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுடுப்பு பட்டு நிற்க இந்த மதம் மதம் என்பதற்கு நேர் பொருள் என்ன தெரியுங்களா கொள்கைன்னு அர்த்தம் இந்து மதம்னா இந்து சமயத்தாருக்குரிய கொள்கை புத்த மதம்னா புத்த சமயத்தாருக்குரிய கொள்கை மதம் என்பதற்கு நேர் பொருள் கொள்கை என்றார் இப்ப யானைக்கு மதம் முடிச்சதுன்னு அது திமிர் முடிச்சதுன்னு அர்த்தம் அங்க ஆனா ஒரு சொல்லு அதான் அங்க ரொம்ப அருமையா வைக்கணும் சரிங்களா எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது அப்ப மதம்ங்கிறது அங்க வேற யானைக்கு மதம்னா அது கொஞ்சம் அந்த ஆணவ முனைப்பினால வர்றது இப்ப நமக்குரிய மதம்னா கொள்கை என்பதுதான் பொருள் எனவே புத்தன் முதலாய நம்முடைய சமணமும் புத்தமும் தான் அதிகமாக இருந்து கொஞ்சம் துன்பப்படுத்தணும் சரிங்களா அது நம்முடைய இவருடைய நம்முடைய ஞானசம்பந்தர் வாழ்க்கையில ஞானசம்பந்தர் சமணரையும் வெல்ல நேர்ந்தது புத்தரையும் வெல்ல நேர்ந்தது எங்க திருவாழ்கொழிப்புத்தூர்ல இருந்து வர்றார் ஞானசம்பந்தர் அந்த வெற்றி சின்னத்தோடு அது பாண்டி நாட்டில் சமண சமயத்தை நீக்கி சைவ சமயத்தை மேலோங்க செய்து அங்கிருந்து வர்றார் எங்கே மணமேற்குடி தான் நம்முடைய குளச்சிரையாருடைய ஊர் அந்த அதுதான் பாண்டி நாட்டு எல்லை அதனால மனஞ்சு குல குலச்சிறையார் நெண்டசிய நெடுமாறர் மங்கையர்கரசியார் மூணு பேரும் பாண்டி நாட்டை ஆத்திரிக்க கூடவே வந்தாங்க மணிமேற்குடி வந்த போது அதான் பாண்டி நாட்டு இல்லை அதன் பிறகு சோழ நாடு ஞானசம்பந்த பெருமான் சோழ நாடு வர்றதுக்கு நினைக்கிறார் அந்த மூணு பேரும் கூடவே வர நினைக்கிறாங்க என்னத்துக்கு நம்ம அரசு ஞானசம்பந்தம் தான் அரசு அந்த அரசோடவே நினைச்சாங்க மணிமேற்குடி வந்தது இருந்தார் அவங்க கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் இல்லை இங்க இருங்க நான் அடியேன் வருகிறேன் பொறுத்தார் இல்ல நாங்களும் வர்றோம் நாட்டை காக்க வேணாமா நீங்க எல்லாம் அரசர் அல்லவா நீர் அமைச்சர் அவர் அரசர் நீ பாண்டிமா தேவி எவ்வளவு பொறுப்பு இருக்கு சிவசிவ என்று சொன்ன இல்ல உங்களோட வர்றதுதான் எனக்கு அரசு இதெல்லாம் சேர்க்கிறார் கொட்டி இருக்கார் கொட்டி இருக்கார் எப்படி தெரியுமா ஏழாம் நூற்றாண்டு நடந்தது இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்தது அப்படியே ஒலியும் ஒலியும் காட்டுற மாதிரி செய்ய இருக்கிற திருக்கலாத்திரங்க சொன்ன உடனே இல்லை நீங்கள் இங்க இருந்து எல்லோருக்கும் மக்களுக்கெல்லாம் தொண்டு செய்யணும் நன்மை செய்யணும் என்று சொல்லி அவர்களை ரொம்ப அமைதிப்படுத்தி இருக்க செய்துட்டு புறப்பட வர வரும்போதுதான் இவனுக்கு என்ன அனுப்புற அது நம்முடைய சைவ மக்கள் அப்படி இருக்கும் ஆஹ் ரொம்ப அருமையா ஞான சம்பந்த பெருமான் வெற்றி மேல் வெற்றியாய் இப்படி எல்லாம் வருகிறான்னு சொன்னோன்னே அவன் பாட்டு நல்ல தாரை சங்கெல்லாம் ஊதிட்டு வந்தான் இந்த புத்தனுக்கு பொறுக்கல நிறுத்து யாரை வென்றீர்கள் என்ன செய்தீர்கள் என்றெல்லாம் சொல்லி என்ன என்னடா அப்படின்னாரு சரி கொள்கைன்னா கொள்கையை சொல்லுங்க அதை மறுக்கலாம்னு சொல்லி அப்படி உட்கார்ந்து மறுத்த இடம் புத்தன் சரிங்களா கொள்கையில வரல மந்திரத்திலேயே மாங்காய் உடைக்கலாம்னு பாத்துட்டான் அவனு அவனுக்கு பண்ண வேலை மந்திரத்துல மாங்காய் உடைச்சது இவனுக்கு தான் கொள்கையை சொல்லி எங்க கொள்கை எப்படி இருக்குன்னு எல்லாம் உட்கார வைத்து அதை பத்தி எல்லாம் சொல்லி தெளிவுபடுத்திய பெருமை ஞான சம்பந்தருக்கு உண்டு ஆதலால் புத்தன் முதலாய அப்படிப்பட்ட புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுடுப்பு பட்டு நிற்க தத்தம் சமயத்தை கடைபிடிக்கல யாரும் நமக்கு செய்ய ஒன்றும் தப்பில்லை அதுல தட்டுழுப்புன்னு அது என்னமோ தன்னதுதான் மிகுதி மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை அழியணும்னு நினைப்பு வந்து அதான் தப்பு அது தப்பு அந்த சமயம் வளர்றதை பத்தி நம்ம ஒன்றும் கவலைப்படல வளர்க அவன் பிடிச்சவன் ஏற்றுக்கிட்டான் அல்லவா ஆனா இன்னொன்றை அடிக்க முற்படுவது பாருங்க அது தவறு அது தவறு அதான் தட்டொடுப்பு பட்டு நிற்க அவையெல்லாம் ஒரு கால தன்னுடைய அமைப்பு மாறி கீழே போய்விட சித்தம் சிவமாக்கி சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் நம் சித்தத்தை என்ன பண்ணா சிவமாக்கின்னா சிவமாம் தன்மையில் திளைக்க வைத்துன்னு உரை செய்யணும் சிவமாக்கினா சித்தத்தையே சிவமா ஆக்கிறது இல்லை சிவம் சிவன் தான் சித்தம் சித்தம் தான் டெல்லிக்கு பாய்ச்சாங்கனாலும் தள்ளிக்கு புள்ளதான் ஒரு பழமொழி அல்லவா அதனால இந்த சித்தம் சிவமாதுன்னா அந்த சிவமாம் தன்மையை பெற செய்யுது அப்படின்னு என்ன சிவமே நினைந்து முடியாது சிந்தனை தனக்காக்கி அதான் அதுக்கு பொருள் சரிங்களா சிந்தனை முழுதும் அந்த தாமம் தன்மையிலேயே இருக்க முடியாது செய்யுது சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கமாடாமோ அந்த சித்தத்தை சிவன்பால் வைத்து அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்தார்களோ அதெல்லாம் தவம் தான் என்ன செய்தாலும் தவம் தான் ஏன் அந்த சித்தம் சிவமாம் தன்மையில் இருக்கும்போது அது எந்த தீங்கும் செய்யாது நன்மையே செய்யும் எனவே அது தவம் அதுதான் தவம் தவம்னா தனியா போய் காட்டுல இருந்த மாதிரி இருப்பதும் தவம் இது மாதிரி சித்தத்தை சிவன்பாலேயே வைத்திருப்பதே அது ஒரு தவம் தான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையன பற்றி என்கிறார் அதனால் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கமாடாமோ அதனால முன்னே போற பெண்ண ஓடா ராஜா செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ அப்படி ஒண்ணு ஒண்ணா வரும் பாத்துங்க விளையாட்டில் கூட பெருமானை நினைந்து விளையாடு விளையாட்டில் கூட அப்படி விளையாட சமயம் அப்படி இருந்த காலம் நம்முடைய காலம் நம்முடைய சமயம் அவ்வளவு மேலோங்கியும் ரெண்டாவது இந்த வீட்டுல இருக்கவங்க தாய் தந்தையெல்லாம் அப்படி இருப்பதனால அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட அப்படி இருந்த காலம் முதல் நாம எடுத்துக்காட்டா இருக்கணும் ஆமா ஆமா நாம எடுத்துக்காட்டாலாம் பிள்ளைய திருத்தணும்னா போராடுறோம் நாம இருந்தாலே கொஞ்சம் மாறும் நாம உட்காந்து ஒலி ஒளியும் திருப்பிக்கிட்டு ஏ நீ திருக்குறள் படின்னு படிக்குமா நானே படிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் தீதில்லை மாணி சிவகருமும் சிதைத்தானே சாதியும் வேதியன் சாதிதனைத்தாள் இரண்டும் சேதிப்பு இது யாரு திருக்கடவுர் திருக்கடவுர் வரலாறு என்ன திருக்கடவுர் திருக்கடவுர்ல தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை யாரு செய்தா சிவகர்மம் செய்தான் யமன் யமன் அப்போ தீதில்லை மானி மானின்னா பிரம்மச்சாரி யாரு சண்டீகேஸ்வரர் என்ற பையர் அவர் மார்க்கண்டேயர் அந்த மார்க்கண்டேயருக்கு தீ மானினா ரெண்டும் ஒன்று ஒரு திருமணம் எல்லாம் ஆகாத அப்படியே பிரம்மச்சரியம் இல்ல அது மாதிரி இந்த பிரம்மச்சரியம்னால என்ன பண்ண பிரமத்தை தன் உள்ளத்திலேயே சரித்து நிற்பதுன்னு அர்த்தம் அப்படி நினைத்தான் திருவருளையே நினைந்து நிற்பதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி தீதில்லை மானி கொஞ்சம் கூட தீதுமை இல்லாத நல்ல பிரம்மச்சரியமான இருந்தவர் மார்க்கண்டேயர் அவருடைய சிவகருமம் சிதைத்தானே சிவகருமம் என்ன சிவத்தையே நினைந்து நிற்கிறார் அப்படி இருக்கிறவரை போய் சிதைத்தான் யாரு யமன் ஏன்னா அவன் பட்டியல் படி அவருக்கு அது முடிஞ்சு போகுது அதனால அது சிவகர்மம் சிதைத்தானே சாதியுள் சாதியும் வேதியன் தாரிதனை தாளிரண்டும் என்ன செய்தாராம் ஓஹோ இல்லையா சண்டிகே சண்டிகேஸ்வரர் இல்லவா நம்ம அங்க போயிட்டோம் திருக்கடவுர்ல சண்டிகேஸ்வரர் தீதில்லை மானி சிவகர்மம் சிதைத்தானே அடாராடா எங்க திருப்பனந்தாள் பக்கம் இல்ல அதனால திருக்கடவுர் போயிட்டோம் நல்ல சிவபூஜை நம்முடைய பையன் சண்டிகேஸ்வரர் எப்படி இருந்தார்னா ஒவ்வொரு நாளும் அந்த மாடு மேய்க்கும் போது பாருங்க மாட்டை வந்து ஒருத்தன் அதிகமா அடித்துட்டாங்கிறதுனால அந்த மாடு மேய்க்கிற தொழில நீ வேணாப்பான்னு தான் மேய்ச்சது யாரு பார்ப்பன பிள்ளை புரட்சி புரட்சிங்கிறீங்களே இதோட எங்கடா புரட்சி நீ போட்டு பாயில புரண்டுட்டு புரட்சி புரட்சிங்கிறான் முட்டி பேர் எது அந்த காலம் அந்த காலத்துல பிராமண குழந்தைன்னா சிவசிவா மாடு மேய்க்கிறவங்க போகும்போது இங்க ஒதுங்கி போகும் அப்படிலாம் இருந்த காலம் அந்த காலத்துல தான் வீட்டுக்கு முன்னால ஏதோ மாட்டை ஓட்டிட்டு வர்றவன் பசுமாட்ட என்ன நீ கொம்பாற்ற இது பண்ண நான் அழிச்சு அழிச்சுதான் இந்த பையன் பார்த்துட்டு ஐயோ அடிக்காது அடிக்காது என்னையாவது அடிச்சிருப்பா அடி அடிக்காது என்று சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்லி ஊர்ல சொல்லி நான் மாடு மேய்க்கிறேன்ப்பா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க சிவசிவா நீ வேதம் போதணும்ப்பா அதெல்லாம் செய்யணும் மாடு மேய்க்கலாமான்னு சொல்லலையே அந்த பையனுக்கும் அந்த நினைப்பு வந்தது அந்த சமுதாயமும் இடம் கொடுத்தது இதெல்லாம் பெரிய புரட்சி புரட்சி புரட்சிங்கிறது புரட்சி அல்லவ பெரிய புரட்சி இல்லை அது அந்த காலத்துல அப்படிப்பட்ட அந்த அறிவிப்பாடு செய்தவர் அந்த சண்டிகேஸ்வரர் அதை போய் ஊர்ல சொல்லிவிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்டா இவர் என்ன பண்ண நல்லா அருமையா காலையில மாடு சரிடா மேயிடான்ட்டார் அதனால காலையில அந்த பையன் எப்படி மாடு மேய்க்கிற எட்டு எட்டே முக்காலுக்குலாம் வருவானோ அதே போல எட்டே முக்காலுக்கு போய் எல்லா மாடுகளையும் அப்படி ஓட்டிட்டு போய் கையில சும்மா குச்சி ஒரு பேருக்கு இருக்கும் தொடமாட்டான் அப்படின்னு தள்ளி போவார தவிர குச்சி சும்மா இதுக்கு தான் அப்படின்னு எல்லாம் அருமையா மேய்ஞ்சிட்டு மணி பதினொன்று பத்து மணிக்கு எல்லாம் அப்படி போனோன்னு நல்ல இங்க பால் கறந்த மாடுதான் நல்ல இவர் மேய்க்கிற அந்த திறமையும் அந்த திருவருள் ஒரு அமைப்பு இருந்ததுனால பதினோரு மணி போல பத்து மணி போல கேட்டா திரும்ப லேசம் சொட்ட ஆரம்பிக்கும் பால் பார்த்திருக்கிறார் இந்த பால் சொட்டாங்கடா பால் வீணால போகுது இப்ப இங்க இருந்து கண்ணூட்டியனும் அங்க வீட்டுல இருக்குது பால் இங்க சொட்டுதுன்னா இது என்ன நினைப்பு வந்ததுனாரு தான் குடிக்கலாம்னு அல்லது மறுநாள்ல இருந்து ஒரு யானை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல எடுத்துட்டு போலாம்னு புத்தி வரல இந்த பால்னு கண்ட உடனேயே பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு ஞாபகம் பெருமானை எங்க பண்றது அந்த மாடு மேய்க்கிற இடத்திலேயே மண்ணியாற்றங்கரை அந்த மண்ணியாற்றங்கரையிலேயே ஒரு பெருமானை எழுந்தொழிவித்து இந்த தாமே அந்த பால் கறப்பதை எடுத்து பெருமானுக்கு ஆட்டி இப்படி செஞ்சிருக்காரு அதனால சாயந்தரம் பால் கறக்கிறது குறைக்கல அது பாட்டு எப்பவும் கறக்க மாதிரி கிடக்குது ஏன்னா அவ்வளவு பால் அப்படி இருக்கு இதை எவனோ பார்த்துட்டு நேரா போய் உங்க பையன் மாடு மேய்க்கிறேன்னு சொல்லி கறந்து பால் எல்லாம் வீணாக்குறான்னு சொல்லி உடனே சொன்ன உடனே அந்த பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து ஊராட்சி மன்றம் இந்த ஊராட்சி மன்றத்தில் போய் சொன்னாங்க ஊராட்சி மன்றம்னா அப்படி இருக்கணும் சாமி அந்தந்த ஊர்ல நடக்கிற அந்த பிணக்குகள் அந்த ஊர்லயே தீர்த்துக்கணும் போற்றுங்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்கணும் போற்றுனா அது என்னையா நீதிமன்றம்னா ஐசிங்கணும் அதுக்காக தான் அவங்க அந்த அப்பாவை கூப்பிட்டு கேட்டுது என்ன உங்க பையன் பாலெல்லாம் வீணாக்குறாரு கேட்ட உடனே அந்த அப்பா என்ன சொன்னார் பாருங்க அப்பா என்ன சொன்னார் நாங்கெல்லாம் சின்ன அந்த காலத்துல ஏதாவது ரொம்ப பையன் ரொம்ப தவறு செஞ்சானா எப்பாவது உங்க அப்பாவை கூட்டுவான்னு சொல்லுவோம் அந்த அப்பா வந்தா எந்த அப்பா வந்தாலும் என் தம்பி அதெல்லாம் நல்லா இருக்குங்க இந்த ஊர் பிள்ளையோட கெட்டுதானு கெட்டு போச்சுன்னு சொன்ன அப்பா தான் நூத்துக்கு தொண்ணூறு பேர் ஆனா இந்த அப்பா என்ன சொன்னா இதெல்லாம் கவனிக்கணும் பெரிய பிராணத்துல என்ன சொன்னார் ஐயா என் தம்பி இந்த மாதிரி பால் கறந்து வீணாக்குறாங்கிறது தெரியாதியா நீங்க நீங்க சொல்றீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படி இருந்ததுன்னு சொன்னா நானே அதை நான் பார்த்துக்கிறேன் என்று இப்படி கேட்டுக்கிட்டான் ஆகவே என்னன்னா தான் பையனை மாறி தவறு செய்ய மாட்டான்னு சாதிக்கவும் இல்லை செய்ததை சரின்னு ஒத்துக்கவும் இல்லை சரியான தந்தை சண்டிகேஸ்வர அப்பா மாதிரி நாமெல்லாம் இருந்தோம்னா ஏன் நம்ம புள்ள கடுறான் ஆமாமா நம்ம புள்ள எல்லாம் கடமாட்டான் என்ன செய்தார் அப்பா அப்படின்னா ரொம்ப அருமையா மறுநாள் மறுநாள் மாடு மேய்க்க போகும்போது இவருக்கு தெரியாம இவர் போய் உட்கார்ந்துருக்கார் எங்கே இவர் முதல் நாள் போயிருக்கார் எந்த நேரத்தில் அந்த பதினோரு மணிக்கு கறக்கிறது அதுன்னு சொன்ன எந்த மரத்தடியில செய்யறாருன்னு பாத்துக்கிட்டார் அந்த மரத்தடியில மறுநாள் இந்த குழந்தை வர்றதுக்கு முன்னையே தான் ஏறி மறைவா இருந்திருக்க இது பழக்கம் போல் பதினோரு மணி போல அது மாதிரி பாலை தானால் அது கறக்குது பால் வர எடுத்துக்கிட்டு போய் அந்த மரத்தடியில பெருமானுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு நான் பால அபிஷேகம் பண்ணல அந்த பாலை எடுக்கும் போது பக்குன்னு கீழே இறங்கின இறங்கி அப்படி இருக்கும்போது அந்த காலாவது தட்ட வரும்போது கையில சும்மா ஒரு குச்ச மார்மிகை குச்சி இருந்தது அதை எடுத்தார் தர்பே இல்லை வெட்டின உடனே அது கால் அருவாளாச்சு எனவே காலை வெட்டினது அவருடைய திருவுள்ளம் அல்ல பையனுக்கு எண்ணம் அல்ல திருவருள் எண்ணம் அது ரெண்டாவது தான் எடுத்தது குச்சிதான் அது தட்டவுடனே அது வந்து கால் அறுபட்டதுன்னு சொன்னா அது யார் திருவுள்ளம் பையன் மேல தப்பு இல்ல ஆண்டவன் திருவுள்ளம் அப்படி செஞ்சது கீழே விழுந்துட்டான் அப்பா அப்பா விழுந்துட்டார் இவர் அந்த அப்பா வந்து அந்த காலால அந்த பால் குடத்தை தட்டுறதுக்கு வந்தார் ஆமா அப்பாவே இறங்கி வந்து இவர் அப்படியே சிவபோகத்திலிருந்து அப்படி அந்த பால் எடுக்க போன யாரை தட்டினது தெரியல அப்பான்னு தெரியாது உச்சி எடுத்தா அப்படி தட்டினார் அது அருவாளாகி காலையே வெட்டிட்டு வெட்டிட்டு அங்கேயே மல்லாங்க அப்புறம்தான் பெருமான் இனி அடுத்த தாதை இனி உனக்கு அப்பா இந்த பிறவி தாதை இப்ப கீழே விழுந்துட்டா இந்த ஆன்மாவின் தாதையாக இருக்கிற நான் என்ன காப்பாத்துறப்பா என்று காப்பாற்றி இப்படி எல்லாம் அருமையான வரலாறுல இதெல்லாம் பெரிய புராணம் வந்து ஒரு ஒரு அப்படியே அந்த ஒரு புராணம் போல் இனி ஒரு புராணம் இல்லை பல சமுதாய நீதிகள் சித்தாந்தத்துக்கு சித்தாந்தம் இலக்கிய சுவைக்கு இலக்கிய சுவை இது மாதிரி இருக்கிற நீதி கருத்துக்களுக்கு நீதி கருத்துக்கள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன் ஏன்னா வரலாறு தீவில்லை மாணி சிவகருமும் சிதைத்தானே சிவகருமம் என்பது இந்த சிவ அர்த்தம் இடத்துல அந்த சிவக புண்ணியத்தை சிதைத்த தன்னுடைய அந்த தந்தையும் தெரியாது சிதைத்தானே எந்த ஜாதினாரு பெரிய சார் அந்த பார்ப்பன பிள்ளை சாதியும் வேதியன் யார் அப்படி செஞ்சதுனாரு தாதை தனி பெத்தப்பாவையா ஆமையா பெத்தப்பா அது சரி ஏதேனும் ஒரு காலா இல்ல தாழ் இரண்டும் ரெண்டு காலையும் சேதிப்ப அப்படி வெட்டுப்பட உடனே ஈசன் திருவருளால் தேவர் பாதகமே சோறு பற்றினவா தோநோக்கம் அப்பா என்பது அந்த உடல் வகையில பார்த்தோம்னா பெற்ற அப்பா அவர் காலை தடுகிறார் பையங்கிறது பாதகம் தான் உடல் அளவுல பார்த்தா ஆனா உணர்வளவில் உயிரளவில் பார்க்கும்போது செய்தது ரொம்ப சரியானது இல்லைங்களா என்ன செஞ்சிருக்கணும் அந்த அப்பா அப்படின்னு கேட்டா இத மேல அந்த சிவ பூஜை எல்லாம் உண்மையா பண்றாரான்னு பார்த்து நல்லா பார்த்துட்டு நேர ஊராட்சி மன்றம் போயிருக்கணும் போய் ஐயா நீங்க சொன்ன மாதிரி என் தம்பி சிவ பூஜை பண்றது உண்மைதான் ஆனால் கண்ணால நான் பார்த்தேன் இந்த சிவ பூஜை செய்யறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அந்த பத்து பதினோரு மணிக்கு அந்த மாடு மேய்ஞ்சிட்டு அந்த நிழலுக்கு வரும்போது தானா பால் சொட்டுது எனவே அந்த பால் சொட்டியதனால இது வீணாகிறதே என்று கருதி செய்திருக்கிறான் ஆனா செய்தது உண்மை என்று சொல்லி செஞ்சிருக்கணும் இந்த ஆயுதம் என்னன்னா ஆஹா ஊராட்சி மன்றம் சொன்ன அந்த தலைவர் சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்து பாடி நம்ம முடி அப்படின்னு தோல் நோக்கமாடாமோ இல்ல சோறுன்னா முத்தின்னு அர்த்தம் பாதகமே சோறு இம்மேல சோறு இந்த சோறு அது அம்மை சோறு முத்தி பேர் பாதகமே சோறு பற்றியவா தோல் நோக்கம் இப்படி எல்லாம் சொன்னாலாம் மானம் அடிந்தோம் மதியடிந்தோம் மங்கை நல்லீர் வானம் தொழுந்தன் வார்கடலே நினைந்து அடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறலாம் அன்பனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தொல் நோக்கம் நாம் பெருமானை நோக்கி நம்மை மறந்து விளையாடுகின்ற பொழுது என்னெல்லாம் போகுதுன்னர் மானம் அடிந்தோம் அது என்ன சாமி இதெல்லாம் ஒரே தெரியணும் அப்போ பெருமானை வணங்க வணங்க மானம் கட்டு போடுவோமா அப்படின்னா ஒரு ஆள் வராத கோயிலுக்கு திருவண்ணாமலைக்கு ஏ மானம் அடிந்தோம்னு திருவாசல் இருக்கு பாண்டார் இங்க மானத்துல அதான் திருக்குறள் படிக்கணும் திருக்குறள் படிக்கணும் ஆமா ஆமா திருக்குறள்ல தான் மானம் இருவகை சொல்லுச்சு வேற எங்கேயுமே சொல்ல மாண்பு இறந்த மானம் மாண்புடைய மானம் மாண்புடைய மானம்னா உண்மையான மானத்துக்கு மாண்புடைய மானம் பேரு மாண்பு இறந்த மானம்னா மானங்கட்ட மானம்னு அர்த்தம் அப்ப மானத்துல ரெண்டு வகை இருக்கு மானங்கட்ட மானங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மானம் அல்லாததை மானமா கருதுறது இருக்கு அது மானங்கட்ட மானம் ஒண்ணும் இல்ல அப்பா படிக்கல படிக்கலன்னு சொல்றான் ரெண்டு நாள் சொல்லி பார்த்தார் மூணாம் நாள் இல்லை எட்டாம் கிளாஸ் படிக்கிறான் பல ஆர்டர் ஒன்று கொடுத்தார் நாலு பையன் பிறந்தோம் பாருங்க சார் எங்க அப்பா நாலு பேர் இருக்கும்போது ஒருத்தர் அரைஞ்சுட்டாரு அப்படின்னு ஒண்ணு எதுக்கு அரைஞ்சார் நாலு நாள் சொல்லி படிக்கல சரிங்களா அரைஞ்சது யார் அப்பா நீ யார் பிள்ளை இது மானம் கட்டு போச்சா இத போய் மானம் கட்டதா நினைச்சாலும் அது மானங்கட்ட மானம்னு நடத்தும் சரிதான் அதனால எது மானமோ அது இருக்கிறது அது போல நல்ல ஒரு பிறவியர் இருக்கிறாங்க இப்ப இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கண்டு ஒதுக்கி சுவாமின்னு போகணும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இவரும் சாமி இவரும் ஆன்மா நான் ஆன்மா தான் இடிச்சா என்ன அப்படின்னா இது மானங்கட்ட மானம் இருக்கும் சரிங்களா அப்போ மாண்புடைய மானம்னா என்னன்னு விளக்கி எழுதியிருக்கிறாங்க பரிமையில உரையில படிச்சு தொலைச்சாதானே அந்தனர் சான்றோர் அருந்தவத்தோர் என்று இவரை வணங்காமையும் முடிக்கப்படாதாயினும் கருதியது முடித்தே விடுதலும் என்பது பரிமையானது இருக்கிறான் எதுக்கு மான் பிறந்த மான்கிறது நான் சொல்லி தொலைக்கிறேன் ஒரே வேணாண்டான் எல்லா யூனிவர்சிட்டிலையும் இந்த முண்டை என்ன போல முண்டை என்ன சொல்ல இருக்கிறதே நடத்த தெரியல படிக்க மான் பிறந்த மானம் மான் பிறந்த மானம் மான்புடைய மானம் மான்புடைய மான் இதுக்கு ஒரு வாக்கி உனக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வர கூப்பிடா போனாரு <laughs> அதனால மானம் கட்ட மானம்னா அந்தனர் அந்தனர்னா யாரு பூணுள்ள உள்ள அந்த என்போர் மற்ற அறவோர் அந்த மாதிரி நல்ல அறவோர்களையும் சான்றோர்களையும் அருந்தவத்தோர் இந்த மாதிரி முனிவர்களையும் இவர்களை எல்லாம் வணங்காமல் இருப்பது மானங்கட்டமானம் வணங்கணும் அப்புறம் முடிக்கப்படாதாயினும் கடைசியது முடித்தே விடுதலும் ஒரு காரியம் இது நடக்காதுன்னு ஊர்ல சொல்றாங்க ஐயா இது உன் எல்லைக்கு அப்பாற்பட்டதுப்பா வேணாம் ஏதோ நான் சொல்றேன்னு நினைச்சுக்காத சொல்றத நான் செஞ்சே போடுவேன் போறாங்க அது மானங்கட்டமானம் எது முடியாதோ அதை முடியாத விட்டுடணும் எது முடியுமோ அது செய்யும் முடியாத செய்துட்டு முடியாம தவிச்சுக்கிட்டு ஊர்ல நாலு பேர் என்ன சரி சார் இவன் எல்லைக்கு அது சரி வருமா இப்ப ஊரா வந்து தான் பொண்ணு கல்யாணம் வைக்கும் போது குடிக்கிற பிச்சப்பா வந்து ஏ கே சனராஜன் வாரியார் சொப்பொழிவு எல்லாம் வைக்கிறாங்கிறதுக்காக சாதாரண ஒரு ஆள் அடுத்த வேலைக்கு சாப்பாடு கஷ்டமான ஆளு ஏன் பொண்ணு கல்யாணத்துக்கு வாரியாரை கூப்பிட்டு குளிக்கிற பிச்சப்பா ராஜமானியம் கூப்பிடுறது என்ன சொல்லுவாங்க ஐயா அது அவங்க பெரிய எடுத்த விஷயம் நம்ம அதெல்லாம் முடியாதியா நீ வாரியாருக்கு புது அனுப்பிச்சு ஒரு பிரசாதம் அனுப்புவார் அதை வச்சுக்கோ குளிக்கிற பிச்சப்பா எதுன்னு பாடினாங்கன்னா ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கோ சரிங்களா அதான் உன்னால முடிஞ்சதுன்னா நான் எல்லாம் கூப்பிடுவேன் வாங்க பணத்தை கடனா வட்டிக்கு வட்டி பெறணும்னு முடியாம தவி இருக்கிற வீட்டை வித்துரு அப்ப என்ன அர்த்தம் அது தான் நினைப்பது முடியாத காரியமா இருந்தாலும் அதை நான் முடிப்பேன்னு செய்யறான் பாருங்க அது மானகட்டம் எல்லாம் பரிமையெல்லாம் எழுதினாங்க எழுதுன அப்ப மானம் ரெண்டு இருக்குங்கிறதே தெரியாது இப்போ மானம் எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதாங்கிறாங்க இவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் அப்ப என்ன தெரியுது உனக்கு தெரியுதுல இந்த கால கவிதை எப்படி இருக்குன்னு எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான் அப்ப உங்ககிட்டதான் மானம் இருக்க மாட்டவன் இல்லையா அவங்ககிட்ட மானம் இருக்குல்ல அவங்களும் தகுதி இருக்குல்ல அதனால இப்படி எல்லாம் இருக்கு எனவே பார்த்தீங்களா அந்த சொல்லெல்லாம் வந்ததுனால இப்ப சொன்னேன் என்ன சொல்ல மாட்டேன் <laughs> என்ன மானம் அடிந்தோம் எந்த மானம் அடிந்தோம் அந்த மான் பிறந்த மானத்தை நீக்கணும் அப்ப என்ன அர்த்தம் யாராவது பெரியவங்களை கண்டா வரணும் ஏதேன்னு ஒரு சின்ன பிள்ளை வந்து இது மாதிரி வந்து அப்பெல்லாம் அந்த மாதிரி தொந்தரவு கிடையாது சைக்கிளோ கூட்ஸ் எல்லாம் வர்றது கிடையாது நல்ல தெருவில் என்ன கவலை இல்லாம போன காலம்